நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாவுடைய மாளிகையிலே அதிகாவுடைய நீயத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே பெரியவர்களே அல்லாஹாலாவினுடைய கட்டளைகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விளக்கியவைகள் இருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுகு அம்மன் அவாலுகு உயர்ந்த கண்ணியமான தங்கையான ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் இந்த மார்க்கம் தெளிவான ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய நிலைமையிலே தான் அல்லாஹ் ஆக்கிருக்கின்றான் சாம சமாதான யகமக பெண்வன උතුම් கருணையாக எல்லாம் தரும் அல்லாஹு தாலா அவனுக்கு தெரியும் என்ன முறையிலே இந்த உலகத்திலே மக்கள் வாழ வேண்டும் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தால் நிம்மதியான சந்தோஷமான நிலைமையிலே இருப்பார்கள் அதற்குரிய வழிகாட்டலை அல்லா தந்திருக்கின்றான் இனிவான சோழர்களே அந்த சிறந்த சமூகத்தை சிறந்த அந்த நிலைமையை உருவாக்கும் பாரிய பொறுப்பை அல்லாஹ் எங்களுடைய கையிலே தந்திருக்கின்றார் விசேஷமாக பெற்றோர்கள் அதே போல பாடசாலையிலே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்கள் அதே போல உலமாக்கள் அதே மாதிரிதான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறந்த அறிவாளிகள் புத்திஜீவிகள் மார்க்கத்தோட தீனோட இருக்கக்கூடியவர்கள் இந்த அனைவருடைய பொறுப்பும் சமூகத்தை சீரான வழியிலே இட்டுச் செல்வது கட்டி எழுப்புவது யாரும் யாருக்கும் விரலை ஈட்ட முடியாது பெற்றோர்கள் உலமாக்களையும் உலமாக்கல் பெற்றோர்களையும் உலமாக்கலும் பெற்றோர்களும் பாடசாலையிலே இருக்கக்கூடிய கல்வி கூடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் புத்திஜீவிய உலமாக்களையும் எங்கள பெற்றோர்களையும் வெளியிலுள்ள யாரையும் யாருக்கும் கையீட்டி உங்களாலதான் உங்களாலதான் உங்களாலதான் என்று யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது நாம் அனைவருமே சேர்த்துதான் கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு அத்தியாவசியமான நிலைமை இருக்கிறது அது சல்லல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் குள்ளுக்கும் ராகி பெற்றோர்களே ஆசான்களே உலமாக்களே தீனோடு இருக்கக்கூடிய அறிவாளிகளே உங்களுடைய பொறுப்பு இந்த சமூகத்தை வழிநடத்துவது கட்டி எழுப்புவது கண்ணியமான சோதரர்களே அதனாலதான் புகாரியில வரக்கூடிய ஒரு ரிவாயத் சொல்லல்லா வலை வசல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள் ஒரு பொறுப்புதாரி ஒரு பெற்றோரன் அல்லது ஆசான் உலமாக்கல் புத்திஜீவிகள் தீனுடைய இவர்கள் அவர்களுக்கு கீழான் இருக்கக்கூடியவர்களுக்கு சீரான எல்ம கொடுக்கல்ல சரியான வழிய காட்டி கொடுக்கல்ல நல்ல வேலை கெட்ட வேலை என்ற தெளிவை கொடுக்கல்ல அவங்க ஏனோ நாங்க என்னோட பாட்டில் இருக்கிறோம் என்னோட வேலை நாங்க செஞ்சுட்டு போவோம் சமூகத்தில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி அக்கறை இல்லைன்னு கணக்கில்லாம விட்டுட்டு இருப்பாங்கண்டா அதனால சமூகம் தவறான வழியில போகும் இருந்தா வாலிபர்கள் வாலிப பெண்கள் பெண்கள் பெரியவர்கள் தவறான வழியில போவார்களா இருந்தா சல்லல்லா வரைவ அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அந்த பொறுப்புதாரிகளுக்கு ஒரு நாளும் சொர்க்கம் செல்ல முடியாது அது மாத்திரமல்ல சொர்க்கத்துடைய வாடை கூட அடைய முடியாது என்றார் நினைவான அன்பார்ந்த சகோதரர்களே அந்த அளவுக்கு எங்களுடைய பொறுப்பு சமூகத்தை கட்டி எழுப்புவது அதுல விசேஷமாக நீளமான தலையங்கள் பெற்றோருடைய பொறுப்பு ஒவ்வொரு வீட்டிலையும் பெற்ற தாப்பனும் தாய் இரண்டு பேருடைய ரோல் மாடல் இருக்குது குழந்தையுடைய சீரான அந்த வளர்ப்பிலே சரியான முறையில் அவர்களுக்கு வழிய காட்டுவதில்லை என்னுடைய குழந்தை வெறுமனே என்னுடைய குழந்தை மாத்திரமல்ல அந்த பெண் குழந்தையாக இருக்கிறோம் ஆண் குழந்தையாக இருக்கிறோம் அது நாளைக்கு இன்னொருவருடைய ஒரு பெண் குழந்தை என்னுடைய பெண் குழந்தை இன்னொருவருடைய ஆண் குழந்தைக்கு மனைவியாக போக வேண்டிய ஒருவர் என்னுடைய ஆண் குழந்தை இன்னொருவருடைய பெண் குழந்தைக்கு கணவனாக போகக்கூடிய அந்த நிலைமையில இருக்கக்கூடியவர் எனவே வெறுமனே என்னுடைய குழந்தை எனக்கு மாத்திரம்தான் என்ற அந்த கண்ணோட்டத்தில் அல்ல சமூகத்தில் அவர் ஒரு சிறந்த ஒரு நிலைமைக்கு மாற வேண்டும் ஒரு சிறந்த கணவனாக நிறைவேற்றக்கூடியவனாக அந்த இடத்துல அவன் இருக்க வேண்டும் அதற்கு இங்கிருந்து பெற்றோர்களுடைய அந்த தர்பியர் பெற்றோருடைய அரவணைப்பு சின்ன வயசுல இருந்து கண்காணிப்பு அனைத்துமே இனிமான சோதல் அதனாலதான் கடமாற்றம் அணு அணுவாக சொல்லி தந்திருக்கிறது குழந்தைகளோட அவருடைய பராமரிப்பு அவருடைய தர்பியர் எவ்வாறு அமைய வேண்டும் அதுல முதலாவதாக பெற்றோர்கள் குழந்தையுடைய தர்பியத்துக்கு அவங்க காலடி எடுத்து வைக்கக்கூடியவர்கள் தன்னைத்தானே சீரானவர்களாக கொள்ள வேண்டும் நாங்க தவறு செஞ்சு கொண்டு பாவம் செஞ்சு கொண்டு தொழுகையை மிஸ் பண்ணி கொண்டு அல்லாத பார்வைக்குரிய விடயங்களை செய்து கொண்டு என்னோட பிசினஸ் என்னோட கமர்ஷியல் டிரான்சாக்சன் என்னோட கம்யூனிகேஷன் எல்லாமே தவறான முறையில தவறான முறையில அல்லாஹ் கோபப்படுத்தக்கூடிய முறையில ஆக்கி கொண்டு சலிகான புல் எனக்கு உருவாகணும் என புல்ல நல்ல புள்ளையா மாறணும் இவர் பால் கனவு காண்ற மாதிரிதான் தெளிவான சோழர்களே குழந்தை பெற்றெடுக்க முடியாது அல்லாத ஏற்பாட்டுல மலடியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல போயிட்டு எனக்கு குழந்தை பெற்றுத்தா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் உம்மா பாப்பம் தவறான வழியில இருந்து கொண்டு உள்ளே சாலையான குழந்தையாக எதிர்பார்க்கிறது ஒரு நாளும் நடக்க முடியாது எங்களுடைய ஒவ்வொரு பெற்ற தாயுடைய தாப்பனுடைய அந்த பிரதிபலிப்பு குழந்தையில வெளிப்படும் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் பெற்றோருடைய ரகசியம் உம்மா வாப்பா எவ்வளோ தான் தனிப்பட்ட ரீதியில ஒளிச்சொலிச்சு பாவம் செய்யலும் அறாமான தொடர்புல ஈடுபடேலும் அறாமான அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடலும் ஆனா அல்லா குழந்தைகளால் அதை வெளிப்படுத்துவான் ஆரம்ப காலத்திலிருந்து உலமாக்கள் சொல்லுவார்கள் அல்வனது ஒவ்வொரு குழந்தையும் பெற்ற தாய் தாப்பனுடைய ரகசியம் ரகசியம் உள்ள சொல்றது கேட்கிறான் இல்ல உள்ள நல்ல தெளிவில்ல உள்ள திறமை இல்ல உள்ளேட்ட குறப்பாடு இனிவான சோதர்களே புள்ளே போட்டு அடிக்கவான உள்ளே போட்டு விற்கவான குழந்தைகளை போட்டு அவங்களுக்கு டோட்டல் பண்ணவான கணவனும் மனைவியும் உட்காருங்க நானும் நீங்களும் ஏதோ பாவம் செய்கிறோம் அந்த பாவத்துடைய விளைவு இந்த பச்சிலம் பாலகன் இவனுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுது என்னுடன் தவறுதான் இந்த ஏண்ட குழந்தை தவறான வழியில போறது காரணம் இதுக்கு சைக்காட்டி டாக்டர்ஸ் மாறலும் சைக்காலஜி டாக்டர்ஸ் மாறலும் கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் நாங்களா நாங்க எங்களை வெளியில கொண்டு வரோம் தவறுல இருந்து பாவத்துல இருந்து அராத்துல இருந்து இனியமான சோழர்கள் எங்களோட வாழ்க்கை தான் எங்களோட குழந்தைகள் அந்த அளவு பயங்கரமான நிலைமை வீட்டுல தாய் மொபைல வச்சுக்கொண்டு அவ மொபைல்ல இருக்கிற எல்லா ஊட்டையும் பார்த்து நீக்கிறான் அதுல என்னென்ன விடயங்கள்ல போகணுமா பாக்குற புள்ள பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்குது தாய் நினைக்கிற இது என்ன பெரிய விஷயமா புள்ள பாக்குது எனக்கு பார்க்கணும் அதனால நான் பாக்குறது இருக்கிறேன் இல்லன்னா புள்ள வேற நீ போ அங்கிட்டு போ இப்ப புள்ளையோட உள்ளத்துல நல்ல தன்மை உருவாகுமா அல்லது புள்ளையோட உள்ளத்துல நல்ல சிந்தனை உருவாகுமா அது சாதியான குழந்தையாக மாறுமா பாப்ப பள்ளிக்கு போறது இல்ல இமாம் ஜமாத்துக்கு போறது இல்ல ஆனா மானுக்கு பண்டிகை போ நீ தொலைப்போ இப்ப மான் பாப்பாரு இது என்ன டிராமாவா வாப்ப போறாரு இல்ல எனக்கு போக சொல்றாரு வீட்டுல வாப்ப குரான் ஓதுறது இல்ல உண்மை குரான் ஓதுறது இல்ல நினைக்கிறாங்க பிள்ளைக்கு ஓர்டர் போட்டு ஓத வைக்கிறதுக்கு வாப்ப இருக்கத்துல உண்மை இருக்கத்துல ஓடுறதுக்காக வேண்டி ஓதுவாங்க ஆனா யதார்த்தமா உள்ளத்துல ஆசையோட ஓத மாட்டாங்க உலமாக்கள் கிதாபுல எழுதுறாங்க பிள்ளைகள்கிட்ட நல்ல தன்மை வரணுமா புள்ள இமாம் ஜமாத்துக்கு போகணுமா புள்ளிட்ட attitude and morality life style ஒரு பெஸ்டான ஐடியலாக மாறணுமா உண்மை வாப்பா நீங்க அப்படி மாறுங்க உங்களோட பிள்ளைக்கு முன்னால போன கை கட்டுக்காதீங்க ஐபேட கை கட்டுக்காதீங்க புள்ள பார்த்து நீங்குது புள்ளட ஒழுக்கம் கெட்டு போகும் புள்ளையுடைய தன்மை கெட்டு போகும் வீட்டுக்குள்ள வாப்பா போன வச்சு வந்து பொய்ய பேசாதீங்க அந்த புள்ள பார்த்து நீங்குது பாப்பா என்ன பொய் சொல்றாரு வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு அந்த பிள்ளையோட உள்ளத்துல ஒரு நன்றி அந்த மோசமான நிலைமை உருவாக காரணமாக ஆகும் நாங்கதான் உங்களோட பிள்ளைகளுடைய வழியேற்ற காரணம் பிள்ளைங்க ஓடர் போடாதீங்க வாங்க மகன் சொல்லுவோம் வாங்க மகன் போதுவோம் வாங்க மகன் நல்ல வேலை செய்வோம் வாங்க மகன் வீட்டுக்கு பரவாக்குவோம் வாங்க மகன் சும்மாக்க ஹெல்ப் பண்ணுவோம் மகன் வாங்கும் நாங்க சேர்ந்து செய்வோம் இதுதான் ஐடியல் இதுதான் முன்மாதிரி இந்த வாழ்க்கை தான் எங்களோட புள்ள உள்ளங்கள்ல பிரதிபலிப்ப உண்டாக்கும் கல்லல்லா வளைவ செல்லம் ஓடர் கோடல்ல கூட இருந்து செஞ்சு காட்டுறாங்க கூட கோஆபரேட் பண்றாங்க சகாபாக்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் அதனாலதான் வெளியில துணி காட்டுறாங்க ஜிப்பா துணி காட்டுறாங்க நீங்க ஒரு கல்னா ரெண்டு கல்ல கட்டிக்கிறேன் எப்படியான முன்மாதிரி சுபாய்சர் வேலை செய்யல பானம் முதல்ல ஈடுபட்டாங்க பெற்றோர் ரோல் முதல்ல நீ முக்கியமான ஒன்று உள்ளவங்களை அந்த நல்ல வழியில கொண்டு வந்து நீங்க செயற்பாடுங்க நாங்க என்னோட விருப்பம் மாதிரி வாழ்க்கையை கழிச்சு கொண்டு உள்ளவள சாலையான முறையில எதிர்பார்க்கிறது மிகவும் ஒரு கிடைக்காத ஒன்றுக்கு முயற்சியில ஒரு நிலைமை உண்டு அதனால வீடுகளுக்குள்ளால் இருந்தால் நாங்க ஐடியா முன்மாதிரியா இருக்கிற டிவி இருக்கக்கூடிய முசீபத்துகள் இதெல்லாம் நாங்க பார்த்துக்கொண்டு பிள்ளைய நல்ல பிள்ளையாக வாழ வைக்கணும் நினைச்சோம்டா நேரத்தோட சொன்னதுதான் ஒரு நாளும் நடக்க மாட்டாது கனிமான அன்பார்ந்த சகோதரர்களே அதே மாதிரிதான் முக்கியமான விஷயம் குழந்தைகளோட பேசத்திலே ரொம்ப கண்ணியமா பேசுங்க ரொம்ப கண்ணியமா பேசுங்க எப்படி தெரியுமா சொல்றது யா குணைய யா குணைய யா குணைய எப்படி தெரியுமா ஏண்ட அன்பு மகனே ஏண்ட அன்பு மகனே பெயரை சொல்றதுக்கும் வேறொரு வார்த்தைய அன்பான வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு மத்தியில நிறைய வித்தியாசம் இருக்குது பாப்ப வந்து மகனை பார்த்து அப்துல்லான்னு கூப்பிடுறதுக்கும் ஏன தங்க மகனே ஏன தங்க ராஜா ஆனல்லா இது என்னட கிதாபுகள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் குழந்தையை அழைக்கக்கூடிய வார்த்தைகள் இது சாதாரணமான வார்த்தை இல்லை என்னோட வாப்பமானுக்கு நிறைய பேருக்கு வெட்கம் அப்படி சொல்றது பேரதான் சொல்லணும் மாண்டெல்லாம் சொல்ல இயலாது அது ஒரு மாதிரி இனியமான சோழல் என்னோட குழந்தைகள் குரான் அதுல பூமலை சொல்லாத்தலாம் எப்படிப்பட்ட நிலைமை மான் போறாரு எனக்கு தேவையில்ல நான் மலையில ஏறி கொள்வேன் அந்த நேரத்திலே அதுல நூறு அலைத்தலா என்ன தெரியுமா சொல்றாங்க யா குணைய யா குணைய என்ற அருமை மகனே அருமை மகனே நியமான சொல்றதுல எஃபெக்டிவ் ஃபுல் வேர்ட் அது தாக்கத்தை உண்டாக்கக்கூடியது இன்னைக்கு நிறைய யனஸ்டஸ் யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய தாய்மார்கள் எப்படி தெரியுமா பிள்ளைகளை அப்ரோச் பண்ற அணுகிறது நெகட்டிவ் ஆறு உனக்கு ஒண்ணு விளங்குது இல்ல நீ உனக்கு எனக்கு உனக்கு தெளிவில்லை நீ மண்டே உனக்கு புரியுது இல்ல இவ்வளவு பெரிய தவறான நிலைமைகள் எனக்கு போன் பார்க்கணும் நாடகம் பார்க்கணும் வந்தவங்களோட பேசணும் பக்கத்துக்கு போகணும் சும்மா சொல்லியா இருக்கணும் அதுக்கு ஆர்டர் போட்டு இல்லாட்டி அதை ஏற்றி எல்லாம் பாதுகாக்கணும் எங்களை மாற்றம் பண்ண சொல்லிக்குது மாஷா மாஷா அல்லா மாஷா புள்ளக்கு பெற்றோர்களே உங்களோட வாழ்க்கையை படிக்க போறாங்க எங்களோட மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுது ஒரு சஹாபி வாலிபர் போய்கொண்டிருக்கிறாரு சல்லல்லா வலை வசல்லம் அவங்களோட உள்ளத்துல வருது இவர் நல்ல வாலிபர் இமாம் ஜமாத்தோட தொழுகிறாரு முன்பின் சுண்ணத்தை நிறைவேற்றாரு ஆனா தகச்சக்கூடிய தொழுகையில கொஞ்சம் குறைபாடு இருக்குது எப்படி அப்ரோச் பாருங்க என்ன நீங்க தாஜ தொழுகைக்கு இல்ல என்ன நீங்க தாஜ தொழுறீங்க இல்ல இதுக்கும் பாருங்க சரலாலயத்தினோட வார்த்தைய மாஷா அல்லா இந்த வாலிபர் இருக்கிறாரே சிறந்த வாலிபர் நல்ல வாலிபர் பேணுதலான வாலிபர் சாஜ்யத்தின் தொழுதார் என்றா பெஸ்டான வாலிபராக இருப்பாரு அந்த வாலிபர் சொல்றாரு அந்தேலிருந்து என் வாழ்நாள்ல நான் சாஜ்யத்துடைய விட்டது கிடையாது எப்படி இருப்பான் அப்ரோச் அணுகுமுறை புள்ளைக்கு பிள்ளையில நாங்க இன்றைக்கு ஏன் என்னோட குழந்தைய நெகட்டிவான மைண்ட்ல திங்க் பண்றது காரணம் வீட்டுல உண்மைதான் பல்லெல்லாம் வரை வந்த துவாவை தடுத்தாங்க நாங்க சொல்ற நேரத்தில் அந்த துவா கபூலானா எனக்கு என்னதான் சொன்னாலும் விளங்குது இல்லையா விளங்குது இல்லையா அல்லா கபூலாக்கிட்டா இருந்தா இல்லையா ஜோசு மாறி இருக்கிறாய் மன்னிக்கோங்க நான் இதே ரியாலிட்டியா உங்கள்கிட்ட சொல்றேன் இன்றைக்கு கரண்ட்ல எங்கட நிலைமைகள் எங்கட பெற்றோர்களுக்கு உள்ளவரோட பேச தெரியா எல்லாமே நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் எங்கட மார்க்கம் இப்படியான அந்த நிலைமையை காட்டல்ல ஆதர்சமா வித்தியாசமா அப்படி பெண்ணலாகிறது பிள்ளைகளோடு முன்மாதிரியான முறைய கையாளுவது இப்படி நல்லது இப்படி இப்படி பாருங்க ஏழு பத்து வயசானா தொழல்லண்டா அடிக எவ்வளவு சூசகமான வார்த்தை கவனிங்க ஏழு வயசுல தொழுமாறு ஏறுக்கு அப்ப ஏழு வயசுக்கு முன்னால ஓடர் போடாதீங்க ஓடர் போடாதீங்க ஏழு வயசுலதான் தொடர்ந்தாவது தொழுகைய போல பாரபூரமான அந்த கடமையை கூட நீங்க செய்யறதுக்கு சொன்னதுக்கு அனுமதி உங்களுக்கு சொல்லுங்க கடமை அந்த நேரத்துல எத்தனை வருஷம் நூறு வருடங்கள் ஐயாயிரத்தி நானூத்தி அஞ்சு five thousand four hundred and seventy five time சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொன்னாலும் கேட்கிறான் இல்லையா இவன் ஏதா சொல்லுங்க சொல்லுங்க என்னோட தாய்மார்களுக்கு பொறுமை இல்லை பொறுமை இல்லைன்னா நிறைய வேலை வேலை இன்னொரு சோழர்ல எங்க மாற்றம் சொன்னது five thousand four hundred seventy five time பெற்றோர்கள் தந்தைமார்கள் படிங்க பிள்ளைக்கு பேசுங்க உட்கார வைங்க அணைங்க பிள்ளைய கிட்ட நீங்க தூங்குங்க எட்டு வயசு பத்து வயசு கிட்ட கூப்பிடுங்க அப்துல் காதர் ஜீலானி ரஹமஹமுல்லா எப்படிப்பட்ட மனிதராக அல்லா யாரு தாயுடைய கல்வியர் தாயுடைய ஓடர் அல்ல தாய் எப்படி தெரியுமா வளர்க்கிறாங்க ஓடோடா சொல்லி கொடுக்கிறாங்க மகனே பொய் சொல்லவான உயிர் போனாலும் பொய் சொல்லவான மகன் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நீங்க உண்மையே பேசுங்க உண்மையே பேசுங்க எப்படியான சர்வே உள்ளவரோட பேசுங்க இன்னைக்கு நிறைய பேர் பேச தெரியாது தாய்மார்களுக்கு பேச தெரியாது ஏன்னா ரெண்டரை வயசுல பிளே ஸ்கூல் மூணரை வயசுல நர்சரி எல்கேஜி யூகேஜி எல்லாம் கமெண்ட்ஸ் தான் அதத்தை இதத்தை இதத்தை இதத்தை கமெண்ட் ஒரு பதினாறு வயசு வாலிபன் அதனால சொல்றான் அதற்கு my mama she's commander and my father he's a policeman என்னப்பா அப்படின்னு சொல்றீங்க I don't need my mother and father I need only my friend because they love me they care me they ask me இந்த மாதிரி பன்னிரெண்டு பதினாறு வயசு வாலிபன் கவலையே இல்லை என்ன உண்மையோட வேலை என்னன்னா பட்டி போது அதத்தை இடத்தை அங்க போகாது இங்க போகாது என வாப்ப என்ன தெரியுமா வருவாரு உனக்கு எவ்வளவு பீஸ் கட்டுற தெரியுமா உன்னுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா நீ படிக்கிறாயா நீ என்ன செய்யறாய் எனக்கு தெரிந்து போயிட்டு ஹசரத் அப்படின்றார் நான் என்ன பதில் சொல்றது இந்த புள்ளக்கு எப்படி வழிகாட்டுறது அனக்கல்ல பிள்ளையோட உத்தாரல்ல உள்ள கழுத்துல ஐயா போட்டு என்ன மகனே வாங்கலே என்ன வாப்பா சொல்லுங்களே என்ன பேசினாங்க தலைவிதி தேடி அங்க தூர பிரயாணம் போறதுக்கு வெளியாகி போய்கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு வழிப்படை கொள்ளையர்கள் வந்து குடிக்கிறாங்க இந்த வெளியேற்ற கிதாபுகள்ல எழுதியிருக்கிறாங்க வழிப்படை கொள்ளையர்கள் வந்து குடிச்சு அவங்கள சோதிக்கிறாங்க அவங்களோட உமா வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுது சில அஸ்ரபியாக்கள் உறுமதியான அந்த காசிகளை அவங்களோட ஆடையில துப்பால வச்சு தைச்சு அனுப்பினாங்க மகன் இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளவு காசி வச்சிருக்கிறேன் தேவைக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அந்த வரிப்பறை கொள்ளையர்கள் தேடி பார்க்கிறாங்க ஒன்றுமே இல்ல என்ன ஒன்றும் இல்லையா வெறும் கையோடைய போறீங்க அப்படின்னு இல்ல என்னட்ட என் உம்மா இவ்வளவு அஸ்ரபியாக்களை வச்சு தந்திருக்கிறாங்க பொறுமதியான காசிகளை அதை இந்த இடத்துல வச்சு பெற்றிருக்கிறேன் ஆற்றினதுமே அந்த வழிப்படை கொள்ளையால் ஆச்சரியப்படுறாரு ஒழிச்சு கிரிமினல் கேம கொடுத்து தப்பி போறதுக்கு தானே யோசிக்கணும் இன்னொரு இவ்வளவு தைரியமா உண்மையா இந்த விஷயத்த நீங்க சொல்றீங்க அந்த உள்ள சொல்லுது என் உம்மா என் உம்மா எனக்கு எப்பவுமே சொல்லுவா பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஆனா பொய் சொன்னா அல்லாத தண்டனை கிடைக்கும் அதனால நான் பொய் சொல்லல உண்மையே சொன்னேன் என்று சொன்னதுதான் அந்த முழு பொலிப்பலை கொள்ளையர்களும் முழுமையாக அவங்களோட தவற விட்டுட்டு நல்லவர்களாக மாறும் வரலா சகோதரர்களே இன்னைக்கு நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு அறிவுரை கூடுறது உட்கார வச்சு அவங்களோட விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிற கம்யூனிகேஷன் எக்ஸ்பிளனேஷன் இல்லாம போயிட்டு இதால விலை உண்டாகும் இதை சாப்பிடாதீங்க இதுல கெமிக்கல் நீக்குது வாப்பா போன வடிக்குள்ள போனா இன்னும் டேமேஜ உண்டாக்கும் இது இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யுங்க நீங்க படிங்க படிச்சாதான் மாஷா அல்லா நல்ல முறையில இருக்கையிலும் நல்ல தீன பரப்பையிலும் நல்லா படியுங்க புத்தி மாதிரி நீ படிக்கலையா இப்படியா இருக்கிற உனக்கு முன்னால் என்ன முயற்சி என்ன பிரயோஜனம் வேலையை பாரு அல்லா அந்த பிஞ்சு உள்ளங்கள்ட நிலைமை எப்படி இருக்கும் மன்னிச்சவங்க கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே வீடுகள்ல என்னோட நிலைமைகள் என்னோட பிள்ளைகளுடைய அந்த தவறான நிலைமைக்கு போறது உட்கார் சல்லா அவங்களோட முறைய தெளிவுபடுத்துறதுதான் உட்கார வச்சு அன்பா அரவணைச்சு வரவிடுங்க வர கிட்ட வந்து உட்கார்ந்ததுமே அந்த அன்பை ஆழ்ந்த வாழ்க்கையை மாத்தி போடுது இன்னைக்கு எங்களுக்கு அன்பால சாதிக்கலாம் நாங்க நினைக்கிறோம் சட்டத்தாலே தரம்பாலே சாதிக்கிறதுக்கு செயலாகி போயிட்டு இனிமான சொல்ல ஒவ்வொரு தாய்மாரும் ஃபுல் டைம் அவங்க ஜப் செய்யக்கூடியவங்க வீட்டில் ஒரு அந்நிய அந்நிய கம்யூனிட்டி அல்லாஹ் அக்பர் எவ்வளவு ஒரு முன்மாதிரியான ஒரு விடயத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னா ஜப்புக்காக வேண்டி யாரு யாருக்கு ஜப் தேவை அதுக்கு அவங்க அட்வர்டைஸ் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்றாங்க என்ன இன்டர்வியூ தெரியுமா எங்களுக்கு இருக்கிற ஜாப் இப்படி இப்படி இருக்குது இப்படி இப்படி இருக்குதுன்னு ஜப்ப பத்தி சொல்லி சொல்லி but full time job you don't have any rest time you, you can't do anything without அவர் job ஒன்லி அவர் job இப்படி நிறைய கடைசிக்கு அந்த எம்ப்ளாயர் கேட்கிறாரு எனக்கு என்ன நீங்க தரப்போற monthly salary everything must do free எல்லாத்தையுமே தெரியும் ஃப்ரீயா தான் அது என்ன அப்படி ஜப்தி இயலாது ஃப்ரீயா அப்படி இவர் சொல்றாரு கொஞ்சம் உங்களோட வீட்லீக்கு உங்களோட உமா நினைச்சு பாருங்களேன் உங்களோட உமா ஃபுல் டைம் ஜப்தி ஒரு சதம் கிடைக்காம பின்னால் விளங்குது என்ற தாயுடைய பொறுமதியை விளங்கப்படுத்துறதுக்கு தான் இப்படியான ஒரு கம்யூனிகேஷன் அந்த நிலைமையாகவும் ஒரு அந்நிய மக்கள் நான் ஒரு தாய் அவளுக்கு ரெஸ்ட் கிடையாது குழந்தைய பெற்றெடுக்கிற ஒரு அமானிதர் ஒரு அமானிதர் அந்த குழந்தைக்கு முழுக்க பொறுப்பு அந்த தாயும் தாப்பனும் பார்க்கவும் கவனிக்கவும் என்ன செய்யறாங்க கிளீனினஸ் துப்புரவா இருக்கிறாங்களா குடும்பம் எங்க வைக்கிறாங்க எந்த இடத்துல போடுறாங்க முழுக்க தெருக்கப்படி வைக்கிறாரு எல்லாமே அந்த பிள்ளைக்கு வீட்டுக்குள்ளால இருந்து கொடுக்க வேண்டிய தர்மிய ஒரு தாய் அந்த தாயுடைய அரவணைப்பு ஒவ்வொரு தாயும் தாப்பனும் கனவு காணணும் ஏன் புள்ள இப்படி இருக்கணும் ஏன் புள்ள இப்படி இருக்கணும் இன்னும் ஒரு பத்து வருஷங்களுக்கு பின்னால பதினஞ்சு வருஷங்களுக்கு பின்னால எத்தனை தாய் கனவு காட்டும் இமாம் புகாரி ரஹிமனுடைய தாய் இமாம் புகாரி படிக்கல சின்ன வயது கண் பார்வை இல்ல கனவு காண்றா என்ற மகன் ஒரு முகத்திசாக மாறோடும் முகத்திசாக மாறோடும் வாக்கான் இல்ல எப்படி எப்படி அந்த தாயுடைய கனவு அல்லாஹ் நனவாக்குறார் இமாம் ஷாபி ரஹிமனுடைய தாயுடைய கனவு என் இப்படி எல்மில உயர்ந்த ஸ்தானத்தை அடையோடும் அல்லாஹ் அந்த கனவை நனவாக்குறான் அந்த வீடுகளுக்குள்ளால இருந்து கண்ட கனவு நான் இன்னைக்கு என்னோட பிள்ளைகளை வச்சு என்ன கனவு என்ன புள்ள படிச்சு ஒரு கோர்ட்டுக்கு வந்தா மந்த்லி தள்ளி வந்து கொஞ்சம் வீட்டுல நல்லா இருக்கும் அங்கட என்னோட நிலைமைகள் மன்னிச்சு வருவோம் என்ன பிள்ளைய திறமையான தீன் ஒரு ஆளாக நல்ல பக்குவம் உள்ள ஒரு ஆளாக பேரிடலான ஒரு ஆளாக குரான படிச்சு கொடுக்கவரும் தான் அந்த புள்ளைக்கு இன்னைக்கு நாட்டுல நாங்க எத்தனை பேர் இந்த நாட்டுல இந்த புள்ள கரண்ட் சுச்சுவேஷன் எங்களோட முஸ்லீம்களை எங்களோட முஸ்லீம் வாணிபர்களை கீ போஸ்டலுக்கு அனுப்போடு எல்லா டிபார்ட்மெண்ட்ல எங்களோட முஸ்லீம் சகோதரர் இருக்கோடு எத்தனை பேரண்ட்ஸுடைய அம்பிஷன் உங்களோட பிள்ளைங்க ஸ்கூல் தமிழுக்கு கொடுக்க போட்டீங்கிறீங்க வீட்டுக்கிட்ட பரவாயில்லை அதை லேசலையா அவ என்ன இல்ல நானும் ஜப் செய்யற என்ன பிசினஸ் தான் அவபுறம் பிசினஸ பார்த்து கொடுப்பான் அவத்த அம்பிஷன் இனியமான சோதரே அல்லா பெரிய ஒரு பொறுப்பை தந்திக்கிறான் குழந்தைகளால் ஒவ்வொருத்தர் நான் அம்பிஷன் வைக்கணும் என் இந்த நாட்டுல அவன் சிங்களமா இங்கிலீஷா என்ன லாங்குவேஜ் நல்ல திறமையான முறையில படிக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யலாம் சிங்கள ஸ்கூலுக்கு போடுங்க கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு போடுங்க அந்த புள்ள கவனிங்க டீனோட தீன் இல்லாம இல்ல அல்லாத பயத்தோட பக்குவாவோட பேர்ந்தலா அவரு அந்த ஸ்கூல்ல போயிட்டு எவ்வளவு படிக்கிறாரோ அந்த அளவு வீட்டுக்குள்ளால தீனுடைய சூழலை உருவாக்கி அந்த புள்ள கண்காணிங்க யாரோட போறாரு யாரோட நிக்கிறாரு அந்த குழந்தைய படிக்க விட்டு வெறுமனே அவ படிச்ச சொப்ப தேடி கொள்ளட்டும் இப்படி இல்ல அம்பிஷன் மணி ஆம்பிங் மெஷின் இல்ல நெத்தியில ஒவ்வொருத்தருடைய ரிஸ்கையும் அல்லா எழுதி முடிச்சிட்டார் நீங்க as a businessman as a professional அல்லா முடிவு செஞ்சதுதான் கிடைக்க போகுது இந்த சந்தேகமும் இல்லை நான் எப்பவுமே சொல்றது உங்களோட கல்வி தீன அயாசாக்குறது இன்றைக்கு இந்த நேரத்துல எத்தனையோ பேருக்கு கண் தொடப்படுது இடமான இப்படி படிக்க விட்டிருந்தா நல்லமே சிங்களம் படிச்சிருந்தா இஸ்லாம் அப்படி இதை சொல்லுமே இஸ்லாம் தர்மையான பட்டவாழ்த்த பிழித்தூர் தண்ட திப்பானே மேவாகி மேவாகி தேவலானவானே அப்படி கியா கண்டு தண்ணானே இன்னைக்கு நிறைய வாலிபர் பலண்ட மகதரம் ஏ தவத்தல் அப்படி அறியாக்காரே நிகழ்வா அப்படி கேண்ட திப்பானே அப்படிதான் கேண்டது அண்ணானே அப்படி குழந்தைகள் கேண்டு அப்பே தர்மே இஸ்லாம் தர்மே உத்தம் தர்மே මේක කිසිම කෙනෙකුට කිසිම ප්‍රශ්නයක් ඇති කරන ධර්මයක් නෙවෙයි. මේක යාමක පෙන්වන ධර්මයක්. අපි ප්‍රශ්න කරන කට්ටිය නෙවෙයි. මේක උතුම් ජීවිතයක් කරා ගෙනියන ධර්මයක්. இவ்வளவு அழகா ஆட்டா பாக்குல பசார்ல கடைக்கு வந்தோடனே என்னவாலும் சொன்னா இவர் உடஞ்ச அந்த வாசையில பேசினோன்னு எனக்கு அப்படி තේරෙන්නේ මහාපරණ දේවදවස්වල අපි ඉගෙන ගත්තේ නෑනේ. අපි ගෙවල් වල ඒකට අපේ තාත්තා අම්මලා ඒකට හුඟක් දුන්නෙත් නෑ. අපි ඒකට උත්සාහ කරන්න කියලා කිව්වෙත් නෑනේ. දැන් බලන්නකෝ இப்ப கவலைப்படுறா கனிவான சோழ எங்கட புள்ளல அம்பிஷன் வைங்க தீன ஹயாத்தாக்குவாங்க இங்கிருந்து நீங்க ஒவ்வொரு வீட்டுல தாய்மார்களும் தந்தைமார்களும் என் குழந்தைய தீன் உள்ள அல்லாத பயம் உள்ள தக்குவா உள்ள டாக்டராக இன்ஜினியராக அக்கௌண்டராக பிசினஸ் மேனாக நான் மாத்துறேன் அதற்கு என்னென்ன முறைகள் என்னென்ன வழிகள் அழகான முறையில தீனுக்கு மாற்றம் இல்லாம அந்த லைஃப் மிக முக்கியமான ஒரு விடயம் ஒன்று இனிமான அன்பார்ந்த சோதர் அதே மாதிரிதான் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப அழகான முறையில தக்குவா உள்ள நண்பர்கள் அல்லாவுடைய நண்பர் இப்ராஹிம் அலைத்தலா என்ன பண்புகள் உண்மை பேசக்கூடியவங்களாக பொறுமையாசாலியாக தீனுள்ளவராக பேர்தலுள்ளவராக அல்லாஹ் இப்ராஹிம் அலை சலாம் அவர்களை நண்பனாக எடுக்கிறான் பொறுமை உள்ள சைப்புத்தன்மை உள்ள எங்கட உள்ளவர்களுக்கும் நாங்க அந்த சபியத்தை கொடுக்கணுமாக உங்களை இந்த கூட்டாளியோட நீங்க சேர வாரமாறு பாருங்களே ஒரு பாதுகாப்பை சேர்ந்தவங்க வந்து எங்களோட பேசுறது நான் சொன்னேன் கேட்டாங்க புதுவிதமா ஒரு கட்சியை பள்ளியோட தருண கட்சியை கொண்ட கதாபரம் தருண கட்சியை கண்டதையாட்டின தெரியுமா කරන්නද පොඩි පොදුමා මෙහෙම තමයි අපි නම් කියන දේ හොරියටම කියනවා තමයි ආදිලි කරනවා තමයි නමුත් අපි කියන වැඩක් නෑනේ දෙමෝපියන් මේ ගැන සැලකිලිමත් වෙන්න ඕනේ பெரிய பொறுப்பு எல்லாத்தையும் பார்த்து அழகான முறையில நாங்க அந்த குழந்தைகளை வழிநடத்தக்கூடிய அந்த நிலைமை அதே மாதிரிதான் திருமணத்துடைய விடயத்துல மிக முக்கியமான கவனம் செலுத்தணும் வயதுக்கு வந்தாச்சு உங்களோட சேர்ந்து பார்க்கவானம் அவங்களுக்கு தக்குவா உள்ள பேணுதலான நிலைமையை உருவாக்கி கொடுங்க இனிமான பெற்றோர்களே பெரிய பொறுப்பு நீங்க அவங்கள தவறான வழியில அனுப்புறதுக்கு நிலைமைய உண்டாக்காதீங்க வயதுக்கு வந்த திருமணத்துடைய நாட்களை நீங்க பிற்படுத்துவீங்க இருந்தா அந்த வாலிபனும் அந்த வாலிப பெண்ணும் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் நாங்க பெற்றோர்கள் காரணமா ஆகுவாங்க பெற்றோர்களுக்கு அதற்குரிய பாவம் கிடைக்கும் அப்படின்றத நாங்க கூடாது பிள்ளைகளுக்காக நாங்க துவா செய்யறது இரவு பகலா துவா செய்யறது இல்ல பிள்ளைகளுக்காக வேண்டி அஞ்சு நேர தொழுகையில சகாஜத்தில் அழுதல் துவா செய்யக்கூடிய நிலைமையில பெற்றோர் நாங்கள் கொள்வோம் சிறந்த முன்மாதிரியான உயர்ந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுல முதல் பங்களிப்பு பெற்றோர்கள் எங்களோட பெற்றோர்கள் எங்களோட ரோல் மாடல நாங்க சீராக நிறைவேற்றுவோம் அதுக்கு பின்னால் உள்ளவங்க அதுக்கு முழு கோப்பரேட்டை பண்ணினாங்க ஒரு ஆதர்ஷ சமாஜ அப்பே முஸ்லிம் சமாஜ அப்படின்ற நிலைமைக்கு அந்த மக்கள் பார்ப்பாங்க அதே தீனுடைய மிகப்பெரிய ஒரு தவத்தா மாறும் அல்லாஹால நம்ம அனைவரை கபூல் செய்து கொள்வானா பொருந்திக் கொள்வானா யா அல்லா பெற்றோருடைய சீரான வழிகாட்டல குழந்தைகளுக்கு தந்தருவாயா குழந்தைகளுக்கு துவா செய்யக்கூடிய பெற்றோரா ஆகிவாயா எங்களை மாற்றி நடத்தி எப்படி குழந்தைகளை வளர்த்தோனும் குழந்தைகளுக்கு எப்படி பக்குவமான வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கணும் நிலைமைகளை சொல்லி தந்திருக்கோ அதே பிரகாரம் எங்களை பெற்றோர் நடக்காக்குவாயா குழந்தைகளுக்கு துவா செய்யக்கூடிய ஆக்கிடுவாயா குழந்தைகளை இந்த சமூகத்துல சிறந்த முன்மாதிரியான விளங்கித உலகத்துல இந்த நாட்டுல விசேஷமா தீனுடைய பக்குவமான வாழ்க்கையை வாழ்ந்து அந்நிய மக்களுடைய உள்ளங்களையும் நல்ல முறையில நடந்து கொள்ளக்கூடிய அவங்களோட நல்ல முறையில நடந்து கொள்ளக்கூடிய நிலைமையில குழந்தைகள் ஆக்கி தந்தருவாயா வாக்கு தவானா அது அஹமது